Hi Balaji, I am Steven Spielberg. Talk about my padam and Hollywood padam because online Asigma theater fans I don't have. And coming in flight and eating you is mission impossible. ஹே பாலாஜி நான் ஷாருக் கான் பேசுறேன் என் படத்தை செம்மையா கலாய்ங்க அதுக்காக நான் உங்களை மிரட்ட மாட்டேன் பிக் எஃப்எம்க்கு ஆட் கொடுக்காம இருக்கவும் மாட்டேன் ஹே விஷ் கரோ என்னை கலாய் கரோ வணக்கம் நான் சல்மான் கான் பேசுறேன் தம்பி பாலாஜி என்னோட படம் பத்தியும் இந்தி படம் பத்தியும் நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க ஏன்னா உங்கள் பேச்சு உங்கள் உரிமை வணக்கம் நான் சல்மான் கான் பேசுறேன் பிஏஎஸ் ரகிக்க கம்பி விலையில வணக்கம் பாலாஜி நான் தான் டப்பிங் படத்துல வர வில் ஸ்மித் பேசுறேன் என் ஹாலிவுட் படங்களை நல்லா கலாய்ங்க அதுக்கான முழு சுதந்திரமும் உங்களுக்கு இருக்கு உங்களை தாக்குறதுக்கு நாங்களும் எங்களோட ஆளுகளும் வர மாட்டோம் போன்லயும் பேச மாட்டோம் ஏன்னா நீங்க பேசுறது பத்து பைசாக்கு நாங்க மதிக்க மாட்டோம் Hi, I'm Tom Cruise. Hi, I'm Arnold. Hey, I'm Jennifer Lopez. Hi, I am Martin Sarcastic. Hello, I'm Hollywood actor Anil Kapoor. Hi, I'm Angelina Jolie. I'm James Bond, and we are here to say. Balaji, talk about Hollywood films because we are jolly people. இவ்வளோ பேரோட ஏகோபித்த ஓகோபித்த கோரிக்கையை முன்னிட்டு ninety two point seven big F in one twenty box with me Balaji coming soon தொடர்ந்து டுட்டு பண்டன் டட்ட பண்டன் டிட்டு பண்டன் டாக் டாக் டாக் டாக்